திருப்பெருந்துறையில் அருளியது செத்திலாப்பத்து அப்படின்னா செத்திலாப்பத்து என்ன செத்திலான்னா ரொம்ப அருமையா இல்ல இந்த ஆன்மா உடம்போட இருக்கிறத விட இறந்துடுறதே நல்லது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னாரு இருந்தா பயன் இருக்கணும் எப்ப பயன் இல்லையோ இது போயிடலாம் என்னத்துக்கு அவசியம் இல்லாமல் என்று நான் சாகவில்லையே என்று செத்திலாப்பத்து பத்து அகம் நெக புகுந்து அமுது ஊறும் புதுமலக்கடல் இணையறி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுது ஊரும் புது கடல் இணையடி பிரிந்தும் முன்னே சொல்லியிருக்கிறேன் திருவாசகம் முழுதும் என்ன கூறுகிறது இன்னொன்னு நன்றி உண்டு ஐயா ஒரு செகண்ட்ல சொல்லணும் திருவாசகம் முழுதும் என்ன சொல்லுதுன்னு பிரிவாற்றாமை நன்றி உணர்வு இந்த இரண்டுமே திருவாசகம் வணக்கம் பொய்ய பொய்யனேன் அகம் நெக புகுந்து அப்படியாவது நான் தகுதி உடையவனா இருந்தா என் உள்ளத்துல நீ போவது நியாயம் பொய்யனே பொய்யனே என்ன பொய் பேசுறோம்னு அர்த்தம் இல்ல இந்த பொய் உலகத்தையே நம்பி பொய் உடலையே நம்பி இருக்கிறாள் நான் இல்லைன்னா ஏன் இருக்கிறீங்க இதுவும் பொய் யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் என்கிற மாதிரி நாமும் பொய் இந்த உலகமும் பொய் இந்த பொய்யே நம்ம கட்டிட்டு இருக்கும்போது நம்ம பொய்யனேன் அப்படிங்கிற எனவே பொய்மை பேசுகிறவன் அர்த்தம் இல்லை பொய்யனேன் பொய்ப்பொருளையே நம்பி இருக்கின்ற நான் அகம் நெக புகுந்து அப்படி இருக்கின்ற அடியனிடத்திலும் நீ என்ன பண்ண அருமையா புகுந்தாய் உள்ளே புகுந்தாய் அமுது ஊரும் புது மலர்கடல் உன்னுடைய திருவடி இருக்கும் போது என்னன்னு கேட்டா ஒன்று ஊறிக்கிட்டே இருக்கான் அது என்னன்னாரு அமுதம்ங்கிற ஒண்ணு அது திருவடி போய் பெருமானுடைய உள்ளத்துல நம்முடைய உள்ளத்துல இருந்தா அது சும்மா இருக்குமா அமுது ஊறிக்கிட்டே இருக்குமா அது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான் அதனால இப்படி ஒரு அருமையான திருவடியை என்னுடைய உள்ளத்துல கொடுத்து அதன் வாயிலாக இந்த உயிருக்கு ஆனந்தத்தையே தந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்த உன்னை நான் பிரிந்தும் கூட நான் இருக்கனேப்பா என்ன ஆயிருக்கணும் எப்ப நீ பிரிந்து கைலாயம் சென்றாயோ அன்றைக்கு முடிச்சிருக்கணும் நல்லதா செத்திலேன் நான் இறக்கவில்லை இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் என்னுடைய உள்ளத்துல வந்திருந்த நீ நான் நல்லா வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தூங்கல இருந்தும் கூட என் உள்ளத்துல வந்ததும் தெரியல இப்ப போயிட்டு தெரியல நல்லா விழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனா நீ போயிட்டியப்பா என்றெல்லாம் சொல்லி அந்த பிரிவாற்றாமையை இவர் மாதிரி சொல்ல முடியாது ஐயனி அரசே அருட்பெரும் கடலே அந்த மூடு அத்தனி அயன்மார்க்கு அறியொன்னா செய்ய மேனியனி செய்வகை அறியேன் ஐயனி ஐயன்கிறது இங்கே தலைவன் அரசே அருள் அரசு நீங்களா இல்லைங்களா இவங்க எல்லாம் சாதாரண பொருள் அரசு அங்க இருக்கிறது அருள் அரசு நல்ல அருள் அரசே அருட்பெரும் கடலே இல்லை இந்த அருட்பெரும் கடல் அருட்பெரும் கடல் இதெல்லாம் வந்துதான் பின்னால வள்ளலாருக்கு அருட்பெரும் ஜோதினே வந்தது <laughs> அருட்பெரும் கடலே அத்தனே அத்தன்னா தந்தை அயன்மார்க்கு அரியொன்னா செய்ய வேணியனி பெருமாள் திருமால் பிரபருக்கெல்லாம் காண முடியாத சிவந்த மேனிய உடையவனாம் இல்ல சிவந்த மேனிய இது எல்லாரும் குறிக்கிறாங்க பெருமானுடைய மேனி எப்படி இருக்கும்னு கேட்டா சிவப்பா இருக்கும் பொன்னார் மேனி அணி சுந்தரமூர் சுவாமி எது மறுபடியும் சக்கச்சிவி இந்த பொன்னார் மேனியணி அப்படிங்கிறத என்னங்க பவளம்போல் போல் மேனியல் பால் வெந்நீரும் அருமை அதனால அவன் முழுக்க முழுக்க சிறப்பு ஆனா அம்மா கருப்பு செய்ய மேனியணி செய்வகை அறியேன் திருப்பெரும் துறைமுறை துறை மேவிய சிவனி நீ எப்பொழுது நீ என்னை பிரிந்தாயோ நான் அன்றே நான் இறந்திருக்க வேண்டும் இப்படி இறக்காம இருக்க நீப்பா என்று சொல்ற புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் மற்ற யாவரும் நின் மலரடி காணாமன்ன எத்தனையோ பேர் தவம் கடந்து அப்படியே போய் காட்டில் உட்காருவாங்க அந்த உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றிக்கிற மாதிரி இவங்களும் உண்ணாமல் உறங்காமல் அப்படியே நினைப்பாங்க அது இந்த கரையாதெல்லாம் அப்படியே கூட அப்படியே புத்து கட்டுவாங்க தெரியாது அவங்களுக்கு ஏன்னா தன்னுடைய அக உணர்வுல அப்படியே தியானத்துல இருந்ததுனால இந்த இது சும்மா வெறும் இது மரம் இது சும்மா வெறும் இப்ப இது மாதிரி இந்த கல் மாதிரி அவங்களே ஆயிடும் இதுல எது முச்சாலும் ஈ முச்சாலும் எரு முச்சாலும் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு கடிச்சாலும் தெரியும் அப்படி தன்னை மறந்து அப்படியே பெருமான ஈடுபாடு கொண்டிருக்கும் அப்படி என்ன அப்படியே மேல புத்து வந்து அது பாட்டுக்கு தொலையெல்லாம் இருந்து அதுக்குள்ள பாம்பெல்லாம் வசிக்கும் ஆனா இவங்க அப்படியே இப்படி எல்லாம் தியானம் பண்ணுகின்ற ஞானிகள் இருக்கிறார்கள் அப்படி புற்றுமாய் அடுத்தது ஆமா புற்றுமாய் மரமாய் மரம்னா நீ என்ன மரம்னு கேட்கக்கூடாது மரம்னா மரம் அசைதோ கிடையாது கிளை அசையும் மரம் அசையுமா இருக்காது அதனால அப்படியே நிக்குது அது போல இவங்க அசையாமல் அப்படி இருந்து தவங்க கிடப்பாங்களாம் அது புத்தாக இருந்தும் மரம்போன்று இருந்தும் இப்படி எல்லாம் ஞானியர்கள் தன்னை மறந்து தியானம் பண்ணுவாங்களாம் புனல் காலே உண்டியாய் சிவ சிவ புனல் காலே உண்டியாய் அவங்களுக்கு என்ன சார் உணவுனாரு கொஞ்சம் சட்னி போடு சாம்பார் போடு கொஸ்து போடுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு தெரியாதுங்களா புனல் தண்ணி எங்கேயாவது அங்கே தண்ணி இருந்ததுன்னா எடுத்து அதுவும் ரொம்ப பசியாக இருக்கும்போது ரெண்டு வாய் சாப்பிடுவாங்க சிவசிவ அப்படியே உட்காந்துருவாங்க இல்லை தண்ணி பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் காற்று வருதல்ல அந்த காற்ற அந்த காற்று உள்ள போகுது பாருங்க அது சாப்பிட்டுட்டு எனவே தண்ணியோ காற்றோ தான் உணவு அவங்களுக்கு வேற எதுவுமே காட்டுல என்ன கிடைக்கும் இப்படி எல்லாம் அண்டவானரும் பிறரும் மற்ற யாவரும் நின் மலரடி காணா இப்படி இருந்து கூட சில ஆண்டுல காண முடியாதான் பெருமானை பல ஆண்டுகள் இருந்துதான் பெருமானை காண முடியுமா அப்படி இருக்கின்ற பெருமான் அல்லவா நீ நான் வெறும் அந்த குதிரை வாங்கறதுக்காக பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பரந்துரை வழியா அப்படி போகும்போது எனக்கு முன்னே நீ உட்கார்ந்து அப்படியே குருநாதனா இருந்து காட்சி கொடுத்து நான் நேரா போறவன் கூடாத என்னை அப்படி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி எத்தனையோ பேர் நான் அதுல போயிருப்பேன் எல்லாருமே அந்த கோயிலை பார்த்து இதுல குருநாதன் காட்சி கட்டுறது இல்ல இந்த ஆன்மா போகும்போது மட்டும்தான் இப்படி போயிட்டே இருந்த நேரா இப்படி எப்படி திரும்பி பார்த்தது பார்த்தோன்னு அடே குருநாதன் பெரிய எப்படி இருந்தாருனார் நம்ம எல்லாம் போட்டோ எடுப்போம் அவரு திருவாசத்துல போட்டோ எடுத்தார் செந்தடல் பூரை திரு மேனியும் காட் அப்படியே நெருப்பு கூட போயிடும்போ அதை விட சிவப்புன்னா அப்படி அல்லவா ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானாயிருந்தார் இல்ல ஆதலால் இப்படி பலர்வெல்லாம் ஞானியர்கள் காண முடியாத நீ ஆனா என் பொருட்டு என்ன செய்தாய் எப்படி இருந்தாய் என்றால் நின் மலரடி காணாமன்ன என்னை ஒரு வார்த்தையுள் படுத்து பற்றினாயி அருமை பரிமையாளர் போன்றவங்க உடனே என்னன்னா இந்த வார்த்தை வார்த்தைன்னு ஒரு சொல்லுன்னு அர்த்தம் வார்த்தை என பொதுவையால் கூறினாரேனும் ஈண்டு அவ்வார்த்தை திருவைந்தெடுத்து என கொள்க என்னை நான் ஏயோதவம் செய்தேன் சிவாயனமயன பெற்றேன் நானே தவம் செய்தேன் சிவாயனம என பெற்றேன் என்றாராதலின் அதான் அதான் பழைய உரையா சரினா உரையின் சொல்லி அந்த உரை சொல்வதற்குரிய அந்த ஏதுவையும் சொல்லி காட்டுறேன் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றி யாரும் நின் மலரடி காணாமன்ன என்னையோரு வார்த்தையுள் படுத்தினாய் என்னை ஒரே ஒரு சொல்லுல அந்த சொல்லுங்கிறது தான் எதுன்னு கேட்டா திருவைந்தெழுத்து திருவைந்தெழுத்து சரி இப்ப எல்லாரும் திரு ஐந்தெழுத்துங்கிறோம் இவர் வார்த்தைன்னா சொல்லுங்கிறோம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் என்ன வேற்றுமை சிவ இலக்கணம் சரிசாமி எனக்கு வேல் விளங்கல விளங்கல எதை எழுத்துன்னு சொல்றது எதை சொல்லுன்னு சொல்றது அருமை அருமை பார்த்தீங்களா தன்னை உணர்த்தின் எழுத்தாம் பழஞ்சூத்திரம் இலக்கணங்கள தன்னைத்தானே ஆனாங்கிறது ஆனாகிய தன்னை காணாங்கிறது காணாவாகிய தன்னை உணர்த்தினா எழுத்து பொருளை குறிச்சதுன்னு சொல்லு தன்னை உணர்ச்சின் எழுத்தாம் பிற பொருளை கண் சுற்றுதற்கண்ணையாம் சொல் ஒரு சூத்திரம் அடாடாடா பெரியவங்க நமக்கு முன்னே இருந்தது நம்ம படிச்சு தொலைக்கலேன்னு வருத்தமே தவிர கொட்டி விட்டாங்க இலக்கண உலகத்திலையும் இந்த மாதிரி போற போக்கல தன்னை உணர்த்தி எழுத்தாம் பிற பொருளை சுற்றுதற்கண்ணியாம் சொல் அப்போ இந்த வார்த்தை உள்படுத்தினாய் வார்த்தைன்னா சொல்லு அப்ப வார்த்தை சொல்லுங்கிறது என்ன அர்த்தம் தன்னை மட்டும் உணர்த்தல அந்த இது சி சீங்கிறது சீனாவாகி அந்த எழுத்த குறிக்கல வா பானாவாகி எழுத்த குறிக்கல யா யானாவாகி எழுத்த குறிக்கல ந ம எழுத்த குறிக்கல ஏன்னா தன்னை உணர்த்தினா எழுத்து பொருளை உணர்த்தினா சொல்லு அப்ப என்ன அர்த்தம் சி பெருமானை குறிக்கிறது வகரம் அம்மாவை குறிக்குது யகரம் உயிரை குறிக்குது நானாமானா நம்ம பிடிச்ச தனியனை குறிக்கிறது நம்ம மலங்களை குறிக்குது அப்போ இந்த எழுத்துக்கள் பொருளை குறித்ததுனால சொல்லாய் அதனால் என்னையோர் வார்த்தை உள்படுத்தினாய் அநேகமா அறுநூத்தி சுத்தம் பாட்டுல திருவைந்தெழுத்தை வார்த்தை என்று சொன்ன இடம் இது ஒண்ணுதானு நினைக்கிறேன் ஐயாலாம் நிறைய படிக்கிற மாதிரி அந்த எண்ணம் எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படி இருந்ததுன்னு எனக்கு அர்த்தமாக சொல்லுங்க சரிங்களா வார்த்தை என்ற இங்க மட்டும் இல்லையா இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் இருக்குன்னு சொல்லுங்க அது வேற சொல்லு அது வந்து என்ன ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு வாரியம்மா இங்க உன்னை நேத்துக்கானா நான் வந்துட்டு இருந்தேன் அப்புறம் பாருங்க பேசி கொடுத்தாங்க பேசிட்டு இருந்துட்டேன் அப்படிலாம் இருக்கலாம் மாடு இல்ல அப்படின்னு சொல்ற அங்கே அது மாதிரி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் இங்க வார்த்தை திருவைந்தெழுத்து திருவைந்தெழுத்து என்னை ஓர் வார்த்தை உள்படுத்தினாய் மணிவாசகரை ஆட்கொள்வதற்கு பெருமான் செலவழித்ததுன்னா ஒரே ஒரு சொல்லுதான் இது சிவாய நம்ம அவ்வளவு அது ஒண்ணுதான் அவரை ஆட்படுத்தி இருக்கு அதான் என்னையோர் வார்த்தை உள்படுத்தினாய் பதையேன் அப்படி இருந்தும் நீ எனக்கு எவ்வளவு தூரம் கருணை செய்த உன்னை நான் பிரிந்து விட்டேனேங்கிறது பதைக்கிலேயே மனம் மிக உருகேன் உருகவில்லை இப்படி உருகவில்லை என்று சொல்லுவதே உருகிறது தான் சரிங்களா நான் பதைக்கலையேன்னு சொல்றதே பதைக்கிறது தான் சரிங்களா ஆனா அவர் நினைக்கிற அளவுக்கு பதைப்பு இல்லையா அவர் நினைக்கிற அளவுக்கு உருக்கம் இல்லையா ஏதோ லேசா ஒரு இந்த உருக்கமே நமக்கு பெரிய உருக்கமா தெரியுது அவர் தன்னளவுல என்னத்த நான் உருகிட்டேன் அப்படி அவர் நினைப்பேன் உருகேன் பரிகிறேன் அதுக்காக வருத்தப்படவில்லையா பரியா உடல் தன்னை செற்றிலேன் இங்கதான் செற்றிலேன் என்ன சொன்னார் பாருங்க இங்க வேற ஒரு சொல்லா சொன்னார் பரியா தானே நீங்காத அந்த உடம்ப நானாவது தனியா கழிச்சிருக்கலாம் இல்லை உயிர் வேற உடம்பு வேற கழிச்சு போயிடும் போடா அதான் செத்திலேன் என்பது அர்த்தம் பரியா உடல் தன்னை செத்திலேன் இன்னும் சிறிதருகின்றேன் பாருங்க திரிதருகின்றேன்னா ஊர் சுத்திட்டு இருக்கிறேன் இப்போ பாவம் சிறிதருகின்றேன் பெருப்பெரும் துறையுரை மேவிய சிவனி ஆமாம் மேவுதல் எல்லாம் பொருள் ஒண்ணுதான் அதுல ஆமா மேவிய என்னாலும் ஒண்ணுதான் திருப்பெருந்துறை உரையினாலும் ஒண்ணுதான் உரையினா இருக்கணும் இடையினம் போட்டா உரை அர்த்தம் சிவசிவ ஆமா உரையின வல்லினம் பொண்ணு ஆவி நன்கூடி செய்தாலும் உரியன் அதான்று யாரு திருநூறு காட்டுப்பட உரைதல்னா வல்லினம் பொண்ணு போட்டப்பட நாம செத்திலேன் இதையே பாட வேண்டிதான் கரெக்ட் உண்மையிலேயே இப்ப இருக்கிறமே பாத்தீங்கன்னா இதே தான் நம்ம வேண்டுகோளாக இருக்கணும் வேற ஒண்ணும் இல்லை சிவ பாருங்க செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெரும் துறையுரை சிவனி மேவிய சிவனி புலையனேனையும் பொருளன நினைந்து உன் அருள் புரிந்தனை புலையனேனையும் மிக இடிந்தவன் அல்ல ரொம்ப இடிந்த என்னையும் கூட ஒரு பொருட்டாக மதித்து நீ உனக்கு அருள் கொடுத்தாய் புரிதலும் நான் அருள் பெற்ற உடனே கழித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி பெற்று தலையினால் நடந்தேன் இது வந்து உண்மையா அப்படி நடக்கல அவர் என்னன்னு அந்த குருநாதனை பிரிந்தும் கூட நான் வாழ்ந்தது இப்படிப்பட்ட தவறுங்கிற வேற ஒண்ணும் இல்லை நம்ம மாதிரி வந்து சரி ஒரு காரியம் ஆனவுடனே காரியம் ஆகாதவன ஆணு உட்காந்து காரியம் ஆனவுடனே தள்ளு வந்து போறது அப்படி இல்ல அப்படி பாடினாலும் கூட அது தலையினால் நிமிந்தேன்னு அவர் அப்படி அகந்தையா தெரியல எப்ப குருநாதன் பிரிஞ்சிட்டாரோ தனக்கு வேண்டியதை செய்த குருநாதன் ஒண்ணு அவரோட அழைச்சிட்டு போயிருக்கணும் போகல இங்க இருந்தார் கொஞ்ச நாள் இருந்து பார்த்து அவர் வரலன்னு சொன்ன உடனே அன்னைக்கு எல்ல பால்டால் சாப்பிட்டுருக்கணும் <laughs> இறந்துருக்கணும் என்று நினைக்கிறார் பாருங்க அதுதான் அவருக்கு அந்த அமைப்பு சரிங்களா எனவே புலைய நீனையும் பொருளனிந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக இங்க தலையினால் நடந்தது என்பது பிரிந்தும் தான் வாழ்ந்தமையை குறிக்கின்றது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல செருக்காக நடந்தார் போனார் அப்படின்லாம் உடை செய்யக்கூடாது பிரியக்கூடாத பெருமான் தன்னை பிரிந்தும் கூட இருந்ததுதான் இந்த அளவில் கருதுகிறாரே தவிர வேற ஒன்றும் தலையினால் நடந்தது என்பது வேறு விதமான பொருள் அல்ல தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா என்னில் வானவர்க்கெல்லாம் நிலையணி விடைப்பாக அப்படின்னு முன்னே வந்திருக்கு இந்த விடைப்பாகாங்கிற சொல்லு மெய்யா விமலா விடைப்பாக விடைப்பாக வேதங்கள்னு போகக்கூடாது இவை சிவ சொல்லிய பாட்டின்னு பொருணர்ல என்ன விடைப்பாகா கம வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகண்ட சங்கரா அங்கெல்லாம் கம இருக்கணும் என்னில் வானவர்க்கெல்லாம் நிலையணி அங்கதான் கம எத்தனையோ தேவர்களுக்கெல்லாம் இருப்பதற்குரிய தன்னுடைய மனதை வைப்பதற்குரிய இடமாக இருக்கின்றவனே நீ நிலையாக இருப்பதற்குரிய இடமாக வழங்குவனே நிலைய நீ எங்க இருக்குது என்ன அந்த வரிய வரிய விட்டுறேன் நிலைய நீ அலை நீர் விடமுண்ட நித்தனி அங்கதான் கம்மா இருக்கணும் அலை நீர் விடமுண்ட நித்தனி அப்படின்னு என்ன அலை நீர்ங்கிறது கடல் கடல்ல இருக்கிற விஷத்தை உண்டவனே அவர்கள் அலை நீர் விடமுண்ட விடமுண்ட நித்தனி கம அடையார் புறமெரித்த சிலையணி அடையார்னா பயவர் அந்த பயவருடைய திரிபுரத்தை எரித்த சிலையணி சிலைன்னு என்ன வில்லு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீபரு ஐயா மூன்று புறமும் எரிஞ்சு போச்சா ஒன்னு ரெண்டு பாக்கி இருக்கான மக்கு பொருங்குடன் வெந்தவாருந்தி அருமை அருமை ஆகவே அப்படி ரொம்ப அருமையான அந்த அமைப்புல இந்த சிலையணி திரிபுர அரையார் புறமரித்த சிலையணி என செத்திட பணியாய் பாத்தீங்களா நானா சாகல நீயாவது கனவுலையோ நனவலியோ ஒரு மாதிரி ஒரு ஆள் மாதிரி வந்து ஏ இன்னைக்கு ஒன்னு ஒரு ஒரு மணி நேரம் தான் முடிச்சுக்க உன் என்று சொல்லப்படாதாப்பா சொல்லப்படாதாப்பா செத்திட பணியாய் இறந்து போன்னு சொல்லி தொலை அப்படி சொல்ல என்னை செத்திட பணியாய் திருப்பெரும் துறை உரைமேவிய சிவனே அன்பராகி மற்ற அருந்தமும் முயல்வார் அயனும் மாலு மற்ற ஒரு மெழுகாம் என்பராய் நினைவார் என பலர் நிற்க அங்கதான் கம அன்பராயி மற்ற அருந்தவம் முயல்வார் அங்க ஒரு கம இருக்கணும் நல்ல உனக்கு அன்புடையவர்களாக இருந்து நல்ல தவத்தை மேற்கொண்டு அப்படியே ஒண்ணு தியானம் பண்ணுவாங்க அப்படி பண்ணி கொண்டிருப்பவர்கள் அவங்க அவங்க அவங்க ஒரு பட்டியல் அவங்க அவளோடு கூட அயனும்மாலும் யாரு பிரம்மனும் திருமால் மற்ற அழலொரு மெடுகாம் என்பராய் நினைவார் திருமால் பிரமன் இன்னும் சில நல்ல அன்பர்கள் அடல் ஒரு மெழுகினர் அடல்னா நெருப்பு மெழுக கொண்டு என் நெருப்புல காட்டின எப்படி இருக்கும் தானா உருகும் அப்படி உருகுகின்ற அன்பர்களாக இருப்பவர்கள் அன்பர்களாக இவர்கள் எல்லாம்